السلام عليكم ورحمة الله وبركاته اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد الذي هو قطب الجلالة وشمس النبوة والرسالة والحال من الضلالة والمنقل من الجهالة صلى الله عليه وسلم صلاة دائمة الاتصال وتوالي متعاقبة بتعاقب الأيام والليالي கண்ணியத்திற்குரிய இறை நல்லடியார்களை அருமை சகோதரர்களே இன்றைய தினம் புனிதமான இந்த திராவி என்று சொல்லக்கூடிய இந்த இறை வணக்கத்தில் அருமையான அந்த இறை மனநம் செய்திருந்த பெண் ஓதிய ஒரு அற்புதமான வசனம் அல்லாஹு ஜல்லஜிலாலு தால தன்னுடைய அருமறையில் ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார் லைசல் பிர் அன் தவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மகுரி மனிதர்களாகிய நாம் மோமீன்களாகிய நாம் அல்லாஹுவை தொடுவதற்காக வேண்டி கிபிலாவை முன்னோக்கி தொடுகிறோம் புனிதமான அந்த கால்பாவினுடைய திசை நாம் இருக்கும் திசைக்கு மேற்கு மேற்கில் இருக்குமையானால் நாம் மேற்கு திசையை நோக்கி தொழுகிறோம் சில சிலர்கள் கிழக்கை நோக்கி தொழுகிறார்கள் ஆக மொத்தத்தில் காபாவை நோக்கி தொழுகிறோம் அல்லாஹ் சுபஹானுபத்தால் அங்கே ஒரு அற்புதமான கருத்தை அவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் நீங்கள் உங்கள் முகங்களை மேற்கோ கிழக்கோ நீங்கள் திருப்புவதை கொண்டு ஒரு நல்ல செயல்களை நீங்கள் செய்தவர்களாக நீங்கள் ஆகிவிட முடியாது இன்னும் என்றே சொல்கிறான் உங்களுடைய தொழுகைகளும் கூட நீங்கள் உயிரோட்டம் உள்ள தொழுகைகளாக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாத சில சருத்துக்களையும் நிபந்தனைகளையும் இந்த ஆயத்தினுடைய தொடர்களை தொழுகிறான் ஒலா கிண்ணல் பிற ஆனால் உண்மையில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான அந்த ஈடேற்றமான விஷயம் என்னவென்று சொன்னால் மன் ஆமனபில்லாகி ஒல் யோமில் ஆகரி அல்லாஹுவையும் இறுதி நாளையும் யார் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசம் கொள்ள வேண்டிய அந்த அம்சங்களை அல்லாஹு ஜில்லஜிலாலகுவத்தால வரிசைப்படுத்துகிறான் வானவர்களையும் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட அந்த இறை வேதங்களையும் இறை தூதர்களையும் நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் இதெல்லாம் அடிப்படையான ஈமானினுடைய விஷயங்கள் அத்துடனே அல்லாஹு தானா சொல்லி காட்டுகிறான் இவைகளோடு சேர்ந்து அல்லாஹினுடைய பிரியத்திற்காக வேண்டி அல்லாஹினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தன்னுடைய செல்வத்தில் தன்னுடைய அந்த சொத்தில் அவன் ரவில் குருபா தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு அவன் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் ஈமானினுடைய அம்சங்களை அவன் குறிப்பிட்டு காட்டக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள் அல்லாஹிற்காக தொழுகைக்காக நீங்கள் இறை மற்ற இடங்களிலும் நீங்கள் குழுவி இருக்கிறீர்கள் கிபிலாவிற்காக திசைகளை நீங்கள் முன்னோக்குகிறீர்கள் ஆனால் அவைகளில் மாத்திரம் நன்மை அல்ல நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் அல்லாஹு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வங்களில் இருந்தும் அறக்குடைகளில் இருந்தும் அல்லாஹனுடைய பிரியத்திற்காக தவில் குருபா நீங்கள் உங்களுடைய சொந்தங்களுக்கு முத்த முதலில் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இங்கே பெரும் பட்டியலை அல்லாஹ் குறிப்பிட்ட காட்டுகிறான் முதன் முதலாக அவன் குறிப்பிட்டு காட்டக்கூடிய விஷயம் தவில் குருபா என்று சொல்லக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்களை குடல்வாய் இனங்களை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவத்தை அற்புதமான நிபந்தனை அல்லாஹ் இங்கே ஈமானிற்கு தருகிறார் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் மற்றவர்கள் எல்லாம் அவனை போற்றி ஏற்றுவதை விட அவன் குடும்பத்தில் அவன் சிறப்பிற்குரியவனாக இருக்க வேண்டும் என்கிற தத்துவம் நறுவே நபிகள் நாயகம் ரசூலே கரீம் சொல்லல்லாக வளைவு செல்லவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய தத்துவம் எனவேதான் நம்முடைய குடும்பம் என்ற அந்த பந்தத்தில் பெற்றோர்கள் மனைவி மக்கள் அத்துடனே உறவு உறவு ஜனங்கள் என்கிற அந்த நிலையை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் ஈமானில் பட்டது என்று சொல்லி காட்டுகிறார் அந்த உறவு ஜனங்களுக்கு மத்தியிலே மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி அதையும் கூட நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் உங்களுக்குரிய கடமை இருக்குமையானால் நீங்கள் கடமைதாரியாக இருப்பீர்களே ஆனால் அதை செயல்படுத்துங்கள் என்கிற ஒரு நிலையை ஈமானின் அம்சமாக சுட்டி காட்டுகிறார் அருமை நாயகம் ரசூலை கரீம் செல்லல்லா கொலை செல்லவர்களுடைய குலக்கொழுந்து இமாமனா ஜாஃபர் சாதிக் ரதி அல்லாஹு தாராந்தவர்கள் இந்த புனிதமான ஆயத்தினுடைய விளக்கமாக வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய அருமை தோழர் கஷாமி ரவி அல்லாஹு தான் சொல்லக்கூடிய தோழரிடத்தில் ஒரு பணப்பையை கொடுக்கிறார்கள் கொடுத்துவிட்டு இந்த இடத்துல என்னுடைய உறவினர் ஒருவர் இருக்கிறார் அவர் கஷ்டப்படுகிறார் அவரிடத்திலே கொண்டு போய் இந்த பணத்தை நீங்கள் இந்த பொருளுதவியை சேர்த்து விடுங்கள் ஆனால் ஜாஃபர் சாதிக் நான் தந்ததாக நீங்கள் குறிப்பிட்டு விட வேண்டாம் ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு தவறான எண்ணத்தில் என் மீது வருத்தத்தில் அவர் இருக்கிறார் ஒருவேளை என் பெயரை சொன்னால் இந்த வெகுமதியை மறுத்துவிடக் கூடும் எனவே என்னுடைய பெயரை நீங்கள் வெளிப்படுத்திவிட வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய நண்பரிடத்திலே அந்த பணப்பையை ஒப்படைத்து கொடுக்க சொல்கிறார் கஷாமி அவர்கள் இமாமனா ஜாஃபர் சாதிக்களுடைய அந்த உறவினுடைய இல்லத்தை தட்டிவிட்டு இந்த பணப்பையை கொடுக்கிறார்கள் உண்மையிலேயே கடுமையான கஷ்டம் கடுமையான வறுமையில் இருக்கக்கூடிய அந்த உறவினர் அந்த பணத்தையை பெற்றுக்கொண்டு இதை என்னிடத்தில் கொடுக்க சொன்னது யார் என்று கேட்கிறார் உடனே கஷாஞ்சர்கள் சொல்கிறார்கள் பொய்யும் சொல்லக்கூடாது அதே சமயத்தில் உண்மையும் வெளிப்படுத்திவிட முடியாத சூழ்நிலையில் நான் தெருவில் ஒருவர் தந்தார் என்னுடைய சொன்னால் அந்த பொருளை ஜாஃபர் சாதிக்கு தெருவில் தான் கொடுத்து கொடுக்க சொன்னான் நான் வருகின்ற நேரத்தில் தெருவில் ஒருவர் உங்களுக்கு தர சொன்னார் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிடுகிறார்கள் உடனே அந்த பொருளை வாங்கிக் கொண்டு அந்த மனிதர் சொல்கிறார் தெருவிலே போகக்கூடிய யாரோ ஒருவருக்கு என் மீது கரிசனம் இருக்கிறது ஆனால் என் குடும்பத்தை சார்ந்த ஜாஃபர் சாதிக் நல்ல வசதியாக இருக்கிறார் அவர் என்னை பார்ப்பதே இல்லை அவர் என்னை கண்ணெடுத்தும் கூட ஏறெடுத்தும் கூட பார்ப்பதில்லை பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய அந்த குறைகளை ஜாஃபர் சாதிகர் மீது உண்டான கோபத்தை அவர்கள் நண்பரிடத்திலேயே அவர் கொட்டி விடுகிறார் ஒன்றும் எதையும் வெளிப்படாத கஷ் வெளிப்படுத்தாத கஷாமி அவர்கள் நேராக ஜாஃபர் வந்து இதை சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜாஃபர் அவர்கள் சிரித்து கொண்டே சொல்கிறார்கள் இது முதல் முறை அல்ல முறை இப்படி நடந்திருக்கிறது ஏதோ ஒரு வருத்தம் அவர்களுக்கு உள்ளத்திலே இருக்கிறது எனவே என் மீது கோபமாக இருக்கிறார் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னுடைய பொருள் சேர்வதற்கு தகுதியானவர் என் குடும்பத்தில் பட்டவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அருமைக்குரியவர்களே வரலாற்றின் ஏழில் நபிகள் பெருமான ரசூலை செல்லல்லாம் அப்படி அலி செல்லம் தந்திருக்கக்கூடிய வழிமுறையை அவர்களின் பேரராக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் நமக்கு கட்டுத்தருகிறார்கள் ஆனால் வாழ்க்கையின் தத்துவத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் செய்வதற்கு விட்ட எத்தனையோ பேர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள் ஏதோ மனக்குறை நமக்கு இருக்கலாம் ஆனால் நம் மீது கடப்பாடு இருக்குமையானால் நம் இது கடமை இருக்குமே ஆனால் அல்லாஹிடத்தில் நாளை நாம் பிடிக்கப்படக்கூடிய அளவிற்கு உரிமை இருக்குமே ஆனால் அவர்களுக்காக செய்யக்கூடிய உதவி இருக்கிறது நம் மீது கட்டாயமான ஒன்றாக இருப்பதைத்தான் அல்லாஹு ஜல்லஜில் அலகுவத்தாலா இங்கே குறிப்பிட்ட காட்டுகிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஈமானினுடைய அடிப்படை அம்சங்களோடு சேர்த்து சொல்கிறான் மலக்குமார்களை ஈமான் கொள்வது நபிமான்களை ஈமான் கொள்வது வேதத்தை ஈமான் கொள்வது அல்லாஹின் இறுதி நாளையும் ஈமான் கொள்வது அது மாத்திரம் நன்மையான விஷயம் அல்ல பெருமக்களே அது மாத்திரம் ஈமானின் அம்சம் மாத்திரம் அல்ல அத்துடனே வாத்தல் மால அலா ஹுப்பி அல்லாஹுவின் பிரியத்திற்காக யாரும் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல அல்லாஹுவின் பிரியத்திற்காக தவில் குருபா ஒல் எதாமா அனாதைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் ஒல் மசாக்கீன் எளியவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் ஒபுன சமீர் வழிபோக்கர்களாக வசதியற்றவர்களாக நம்மை நாடி வருகின்றவர்களுக்கும் நீங்கள் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்கிற அந்த நீண்ட ஆயத்தில் அல்லாஹு ஜல்லஜிலாலகுவத்தாலா அற்புதமான ஒரு நடைமுறையை அற்புதமான வழிமுறையை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார் இந்த புனிதமான மாதம் எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய மாதம் எல்லோரையும் வென்று மகிழ்விக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நம்முடைய கல்வியிலே உள்ளத்திலே நாம் ஆள பதித்துக் கொள்கிறோமோ தானாக நம்முடைய உள்ளத்தில் அங்கே மகிழ்ச்சி குடிகொண்டு விடுகிறது எனவேதான் இந்த மாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சங்கல்பம் என்னவென்று சொன்னால் இந்த மாதத்தில் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அந்த நன்மக்களுக்காக உறவினர்களுக்காக அவர்களை கையே அவர்களை கையேற்றி விடுவதற்கு நம்மால் என்ற அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் அவர்களுக்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் செய்ய வேண்டும் என்கிற உறுதியை நாம் மேற்கொள்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஜலாலகுவத்தால நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக வசந்தத்தை அவர் தரக்கூடியவனாக இருக்கிறான் இன்றைய ஓதிய திருமறையின் வசனத்திலும் கூட அல்லாஹு ஜல்லஜலாலகுவத்தால குறிப்பிட்ட காட்டுகிறான் நீங்கள் கொடுப்பதின் மூலமாக உங்கள் செல்வங்கள் குறைந்துவிடும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் சைத்தான் ஆகிறவன் உங்களுக்கு வறுமையையும் ஏழ்மையையும் அவன் உங்களுக்கு அவன் உபதேசிக்கிறான் உங்களை வறுமையை காட்டி பயங்காட்டுகிறான் ஆனால் அல்லாஹுடைய ஹசானா என்று சொல்லக்கூடிய அந்த தௌலத் அந்த பொக்கிஷம் நிச்சயமாக குறைவிற்கு அப்பாற்பட்டது நிச்சயமாக அது குறைவிற்கு அப்பாற்பட்டது நிறைவை மாத்திரம் தரக்கூடிய ஒன்று எனவே கண்ணிற்கு புலப்படாத பறக்கத் என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தி இந்த மாதத்தில் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தவர்களையும் சந்தோஷமாக வைப்பது நம் கடமையாக இருக்கிறது அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நம்மை சந்தோஷப்படுத்துவதோடு நாம் யார் யார்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் சமுதாயத்தில் வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவிக்கரங்களை நீட்டக்கூடிய இந்த புனிதமான வாய்ப்பையும் இந்த புண்ணியங்கள் பூத்த கொடுக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானினுடைய இந்த மாதத்தில் நமக்கு நசீபாக்கி தருவானாக நம்முடைய அமல்களையும் எண்ணங்களையும் அல்லாஹ் ஈடேற்றமாக்கி வைப்பானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب